திருச்சிற்றம்பலம் நாடு சோழ நாடு காவிரி வடகரை தலம் சீர்காழி திருப்பல்பெயர் பத்து திருச்சிற்றம்பலம் எரியார் மழுபொன்றேந்தியங்கை இடதலையே கலனா வரியார் வள்ளையார் ஐயோ வௌவாய் மானலோ வௌபூதியே சரியானவின் வேத கீதன் தாமரை நான் முகத்தன் பிரியான் பிரமன் பேணி பிரமபுரத்தானே பெயலார் சடைக்கோர் திங்கள் சூடி பெய்பலி கென்றயலே கலையார் தடங்கண் அஞ்சொல்லார் கண்டுயல் வௌவூதியே இயலாலடாவி இன்பமெய்தி இந்திரநாள் மண்மேல் வியலார் முரச ஓங்கூச்செம்மை வேணுபுறத்தானே நகலார் தலையோ வெண்பீரையோ நளிர் சடை மாட்டையலே பகல பலி பகலபலி பௌவாய் பாய்கலை வௌபூதியே அகலதுரையோ மாநிலத்தில் அயலின் மையாலமரர் புகழால் மலிந்த பூம்புகலி மேவிய புண்ணியனே சங்கோடிலங்க தோடு பெய்து காதிலோர் தாழ் குழையன் அங்கோல் வளையார் ஐயோவாய் அல்லலோபூதியே செங்கோல் நடவி பல்லோயீர்க்கோ செய்வினை மெய் தெரிய வெங்கோத்தருமன் மேவியாண்ட வெங்குரு மேயவனே தனி நீர்மதியோ சூடி நீடு தாங்கிய தாழ்சடையன் பிணி நீர்மடவார் ஐயோ வௌவாய் பெய்கலை வௌபூதிய அணி நீருலகமாகியெங்கும் ஆழ்கடலால் அழுங்க துணி நீர் பணிய தான் மிதந்த தோண்டி புறத்தனே கவர் பூம் கவர்பூம் புனலோ கமல் சடை மாட்டயலே அவர் பூம்பலியோர் ஐயவாய் ஆலலூதியே அவர் பூணரையர் காதியாய அவள் தன் மன்னனாள் மண்மேல் தவர் எங்குமே தங்கு தராயவனே முலையாள் கிழுவ மொந்தை கொட்ட முன்கடை மாட்டயலே நிலையா பலி தேர்ந்தையவாய் நீ நிலோ பௌதிகே தலையாய் கிடந்திவையமெல்லாம் தன்ன தோரணை நாடாய் சிலையால் மலிந்த சீர் சிலம்பன் சிறபுரமேயவனே எருதே கொணர்கின்றேரியங்கை இடுதலையே கலனா கருதேர் மடவார் ஐயவாய் கண்டுயில் பௌபூதியே ஒரு தேர்கடாபி ஆரமரூர் ஒரு பது தேர் தொலைய பொறு தேர்வலவன் மேபியாண்ட புறவமர் புண்ணியனே துவர் சேர்கலிங்க போர்வையாரோ தூய்மையே இலா சமடோ செய்துழல கண்ட வண்ணம் காரிகை வார்குழலார் அவர் பூம்பலியோடையவாய் பூதியே தபர் செய்டுவே சண்டனாள சண்பையமர்ந்தவனே நிழலால் மலிந்த கொன்றை சூடி நீருமை பூசி நல்ல குழலார் மடவார் ஐயோவாய் கோல்வளை பௌதிகே அழலாயுலகம் அவ்வை தீர ஐதலை முடிக்க கழல்லாகரையன் காவலாக காழிய மறந்தவனே கட் கட்டார் துழாயன் தாமரையான் என்றிவர் காண்பறிய சிட்டார்பலி தேர் தையவாய் செய்கலை வௌபூதியே நட்டார் நடுவே நந்த நாள நல்வினையாலுயர்ந்த கொட்டாருடுத்த தண்பயல் சூழ் கொச்சை அமர்ந்தவனே கடையார் கொடினன் மாட வீதி கழுமலர் ஊர்கவுணி நடையார் பனுவல் மாலையாக ஞான சம்பந்த நல்ல படையார் மழுவன் மேல் ஓழிந்த பல்பெயர் பத்தும் வல்லார்க்கு அடையாவினைகள் உலகில் நாளும் அமருலகாழ்பவரே அடையாவினைகள் உலகில் நாளும் அமருல சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் பெரிய நாயகி